திருவெண்பா எப்படி இது திருப்பெருந்துறையில் அவருடைய அணிந்தோர் தன்மைன்னு போட்டிருக்கு இந்த அணிந்தோர் தன்மைன்னு வந்தோடனே எங்க வந்துடும் உங்களுக்கு ஞாபகம் வரணும் சித்தாந்தல பன்னெண்டாம் சூத்திரம் பன்னெண்டாம் சூத்திரம் அணிந்தோர் தன்மை செம்மலர் ஒண்டால் சேரலொட்டா அம்மலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத்தொழுதி சரி ஆகவே அணிந்தோர் தன்மை அப்படி இது எங்கே பாடியது திருப்பெருந்துறையினர் ஆனா முதல் பாட்டுல திருப்பெருந்துரை வருது இரண்டாவது பாட்டுல பெருந்துரை வருது மூன்றாவது பாட்டிலும் பெருந்துரை வருகிறது நான்காம் பாட்டும் பெருந்துரை அஞ்சு பெருந்துரை ஆறு பெருந்துரை ஏழு பெருந்துரை எட்டு எட்டு எங்க யாவரும் பெற்றடியா என்பது வைத்தான் பெருமான் செய்யும் வகை இல்ல அதுல மட்டும்தான் இல்ல நீங்க இதுல எட்டுல மட்டும் இல்ல அப்புறம் அடுத்த ஒன்பதுல அங்க எல்லாம் வெண்பாய் ஆப்பில் இருக்கு அது ஏன் திருவெண்பான் திருவை அடைகின்ற வெண்பா திருவெண்பா திருங்கிறது அது சென்றடையாத திருவுடையானே அவன் தான் அதனால அது அந்த திருவை அடைகின்ற வெண்பா இது எனவே வெய்ய வினை இரண்டும் வெந்தகல இது அணிந்தோர் தன்மை எதை அணிந்தோர் அந்த பெருமானுடைய திருவடியிலேயே தன் மனதை வைத்திருக்கிறாங்களே அவருடைய தன்மை அதனால அவங்க அந்த அவங்களுடைய தன்மை தான் இதை சொல்லப்படுகிறது வெய்ய வினையிரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொய்யடியாகாதன் செய்கேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்து என் மனத்து பழைய மாதிரி வெண்பானா அப்படிதான் படிப்பாங்க வென்றான்னா எங்க ஐயா நகராமலைன்னு நம்ம சேத்தியாத்தூர் பக்கத்தில் இருக்கு யாப்பம் இது அப்படி படிப்பார் <laughs> இப்படிதான் படிப்பார் ரொம்ப அருமையா அந்த கையெல்லாம் இழைப்பார் வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யூரிகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் அந்த தனிச்சொல்லுக்கு முன்னால் நிறுத்தணும் ஒரு கோடு போடுது பாருங்க முன்னால என் செய்கேன் செய்ய அந்த செய்யங்கிறது கொஞ்சம் ஓசை கொஞ்சம் கடுமையா இருக்கும் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து இந்த மனத்துங்கிறத இழைப்பார் மனத்து ஆசிரியர் ஆசிரியர் பெருமனால அவர் தான் அப்படி படிப்பார் என்னமோ பாய்ச்சதெல்லாம் ரொம்ப அருமை மார்லி மாசம் வந்து சொன்னா அஞ்சு மணி நூறு நூத்தம்பது பேர் நாங்க ஹாஸ்டல்ல இருப்போம் அவருக்கு ஒரு தனி அறை அவர் மனைவி இல்லை ஒரே ஒரு பையன் தான் வந்தான் திருநாவுக்கரசன் பேர் படிக்க மாட்டான் சரியா அதனால என்ன திருநாவுக்கரசன் பேர் வச்சுவார் பேர் இருப்பாரு சரியா அஞ்சு மணினா நேர அப்படியே என்று நான் படுத்துக்கிறதுக்கு வந்துடுவேன் படுத்துருக்க சுந்தரா என்ன மாறி மாசம் படுத்துருந்த தந்தையார போட்டி மாடு முதலாகி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நானே எழுந்திரிச்சிருவேன் இருந்தாலும் உடனே மூஞ்சி நேற்றுக்கிட்டு போட்டியும் ஆகிய பொருளை படி அருமையா படிச்சாதானே உனக்கு தெரியுமா ஏற்கனவே அப்பா நெட்டு பண்ண சொல்லியிருக்காங்க சாமி திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் அப்படின்னு இது இருபது பாட்டு அது பத்து பாட்டு என்ன அவன் எங்களுக்கு பூபாலத்தில் பூபாலத்தில் படிக்கணும்னா பூபாலத்தில் படிப்போமா எங்களுக்கு அதான் தெரியுமா என்னையே சொல்றாங்கன்னா போட்டியின் வாழ்முதலாகி பொருளே குழந்தது பிறந்த பூமை ஏற்றின் திருமத்தி மக்கள் எண்ணெய் கொண்ட திருநெல்மலகம் சேத்திரம் திருத்தொழில் சிவஞானே ஏற்றியர் குடியுடையா என்னையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயும் ரெண்டாம் பாட்டு அருணையும் தெரிஞ்சு சனியில் போய் ஆண்டது ஆனா அவர் வந்து இருந்து படித்துட்டு அதுக்கெல்லாம் உரையெல்லாம் சொல்லி ஆறு மணி வரைக்கும் நூத்தம்பது பேர்ல இது இந்த ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு இவனுக்காக வருவார் வந்து செஞ்சது ஏன்னா அவர் இங்க மாதிரிலாம் படிச்சதுன்னு தெரியும் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு அதே போல ஏதேனும் தேர்வு வச்சாங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் அதுல நான் ஏழு பேர் நாங்க அந்த முதல் மார்க் வாங்கலன்னா நாலு நாளைக்கு கட்டு கட்டுன்னு என்ன பார்ப்பாங்க அப்ப என்ன தெரியுமா சரி நம்ம முதல் மார்க் வாங்கல ரெண்டாவது மார்க் வாங்கிட்டோம்னு அர்த்தம் முதல் மார்க் தான் வாங்கணும் முதல் மார்க் வாங்கிட்டீங்கன்னா சரி என்ன விடிய பார்ப்பார் பார்த்தவனே சரின்னு தெரியும் என்ன இருக்கு அப்படி வரணும் தெரியுதா ரெண்டாவது விட என்னதோ இங்கு அதிகாரம் நல்ல குருமூர்த்திகள் இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொழியாகாது என் செய்யேன் அந்த பனிச்சொல்லுக்கு முன்னால நிறுத்துவார் என் செய்யேன் செய்ய அந்த தனிச்சொல் வந்து நம்ம தூக்கி பிடிப்பார் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்த மனத்து இழைப்பர் மனத்து புண்ணியமா இன்னமும் அங்க திருவடி எல்லாம் நினைப்பேன் என்னவா மிருகா அப்ப பெய்ய வினை இருந்தும் வெந்தகல பெய்ய வினை என்ன தீவினை திருவள்ளுவர் இருள் சேர் இருவினை இல்ல இந்த விட தீ நம்ம சித்தாந்த சாத்திரத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா தீவினை நீங்கணுங்கிறத ஒத்துக்கிறோம் நல்வினையே நீங்கணும்னு சொல்றதுக்கு சிவஞான சாமியானாரு நல்வினையும் பிறத்தற்கு எதுவாகலாம் என்று எழுதினார் அப்ப ஏன் நல்வினையும் போகணும்னு கேட்டா நீங்க தீவினை செய்த தீமையான ஆளா பிறப்பீங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி நல்வினை என்பது சொன்னா நல்ல மனிதராய் பிறப்பீங்க அங்கமெல்லாம் நம்ம சிவப்பா அப்பா அருமையா நல்லா படிக்கிறப்பா பிறப்பீங்க ஆனாலும் பிறப்பில் வரும் பொன் விலங்கு இது இரும்பு விலங்கும் பொன் விலங்கும் போல அதனால என்னன்னு கேட்டா அந்த நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலாம் இருள் சேர் இருவினையும் சேராய பரிமையில ஒரே எழுதுனா முண்டங்களை ஒரே எழுதுறீங்களா திருக்குறள் ஒரே இதுக்கு என்ன எழுதுங்க எழுதினா ஒண்ணு காப்பீடு எழுதணும் எழுதலைன்னா மக்கு பயன் அர்த்தம் பதினையும் பிறத்தற்கு எதுவாகலாம் சித்தாந்த சாத்திரத்துல இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிற சித்தாந்த சாத்திர கருத்துக்களை சொன்ன திருவள்ளுவரை போய் ஒண்ணுமில்லாத சகார பரவணமாக்கினீங்களே இந்த வெய்ய வினை இரண்டும் வெந்தகல அப்போ அந்த நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் முழுமையாக நீங்க மெய்யுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் என்னது பொய்யும் பொடி இங்க பொய்யுங்கிறது பொய் அல்ல பொய்ப்பொருளாகி இந்த உடல் என் வினையும் நீங்கள அந்த வினை வைத்தாலான அந்த உடம்பும் நீங்கள என்ன பண்றது அதனால அங்க என்ன என்ன வடிவுங்கிறது பொய்யுங்கிறது பொய்ப்பொருளாக இருக்கிற உடலும் உடலும் பொய்யும் பொடியாகாது என்னுடைய வினையும் நீங்கள இந்த உடலும் நீங்கள நான் என்ன செய்வேன்ப்பா என்ன செய்வேன் என் செய்கிறேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து அதனால என்ன தெரியுதுன்னாரு பெருமான் திருவடியை நினைக்கல அதனால இந்த ரெண்டு நமக்கு போகல நினைத்தா இது ரெண்டு தானா போயிருக்கு அப்போ செய்ய திருவார் பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் இருந்து இருக்கின்ற எங்களுடைய குருநாதன் குருநாதனாக இருக்கிற பெருமான் தேன் உந்து செந்தி தேன் உந்து செந்தி தேன் பொருந்திருக்கும்படியான செந்தின்னு அர்த்தம் என்ன அவனுடைய கருணைன்னு அர்த்தம் கருணைன்னு அர்த்தம் அந்த கருணை மறுவாதிருந்தேன் மனத்து அந்த கருணையை நான் பெறாமல் இருந்ததுனால நான் இப்படி எல்லாம் இருக்க வேண்டியிருக்கு இல்லை அப்படி அவனுடைய கருணை எனக்கு இருக்குமானால் என்ன ஆகும் நல்லா இருக்கு வெய்ய வினையரண்டும் வெந்தகலம் வெந்த அகலம் பொய்யும் பொடியாகும் இல்ல இந்த பொய்யும் பொடியாகும் வினையரண்டும் வெந்தகலம் எப்போ அவன் அந்த மனத்துல நான் சிந்தித்திருந்தேன்னு சொன்னா நடந்திருக்கும் சிந்தியாமியினாலே இந்த ரெண்டும் வந்தது அதான் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் செயர் பொருள் புரிந்தார் மாட்டு அப்ப இறைவன் பொருள் சேர் போல புரியாதார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரும் அதனால சிவ சிவ எல்லாம் திருவள்ளுவர் கருத்தை அருமையா இருக்குது சிவம் பாருங்க அடுத்தது ஆர்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரணி என் செய்கேன் தீர்ப்பரிய ஆனந்தமாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து பெருமான் எப்படி இருக்கா நமக்கு எல்லாம் எளிவந்த கருணையோடு வந்து எல்லாரையும் நல்லா ஆட்கொண்டிருக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட பெருமான் தீர்ப்பரிய ஆனந்தமாலேற்றும் ஆனந்தம்னா எனக்கு ஒரு பெரிய மயக்கத்தை தரும் என்ன மயக்கம்னு கேட்டா அவனுடைய திருவருள் ஆனந்தம்ங்கிற மயக்கம் இருக்கும் அது நல்லது இல்லைங்களா நீங்க பிறவியாகிய மயக்கம் இருந்தாலும் தப்பே தவிர பெருமானுடைய அருள் மயக்கமா ரொம்ப நல்லது அல்லவா அதனால தீர்ப்பரிய ஆனந்த அந்த ஆனந்தமானது நீங்கவே நீங்காதான் அப்படிப்பட்ட அருமையான அந்த ஆனந்த மாலையேற்றும் அத்தன் எனக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன் எந்த ஊருக்காரரு பெருந்துரையான் திருப்பெருந்துறையில இருக்கின்ற பெருமான் அவர் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து அந்த பெருந்துரையில் இருக்கின்ற பெருமானி ஆரொருவர் தாழ்ந்து யாரெல்லாம் அவனை போய் அந்த பெருமானி மிக பணிவோடு கூட என்ன செய்யணும் தான் என்பார் இவன் தான் பெருமான் என்று எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா அப்படி இருக்கின்ற பெருமான் தான் எங்க திருப்பெருந்துறை பெருமான் அப்படிப்பட்டவனே என்னை ஆட்கொண்டும் இருப்பவனே நான் என்ன செய்யணும் ஆர்கோ அல்ல போழுந்து சொல்லவா அறற்றுகோ அல்லவா அறற்றுகோ அறற்றுதுன்னா இவன் இப்ப பார்த்தாலும் இடையிடாமல் பெருமானே பெருமானே திருப்பெருந்துரை பெருமானே என்று அப்படியே நான் வாய்விட்டு அறற்றுட்டுமா அறற்றுகோ ஆடுகோ தன்னை மறந்து ஆட ஆரம்பிக்கட்டுமா அந்த ஆடுதல்னா நினைச்சு ஆடுறதில்ல தன்னை மறந்து வர்றதுனால பாடுகோ பெருமானே அப்ப உன்னையே நான் பாடட்டுமா பார்க்கோ உன்னையே பார்த்திருக்கட்டுமா பரம்பரனே என் செய்கிறேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அருளை கொடுத்தமைக்கு நான் என்னதான் செய்யணும்னு தெரியலப்பா எனக்கு என்னதான் தெரியல ஏன்னா அவ்வளவு அருமையான ஒருத்தர் எனக்கு தெரிந்தாய் அதெல்லாம் ஒன்னு அரட்டட்டுமா பாடட்டுமா அல்ல பணிந்திருக்கட்டுமா என்ன செய்யட்டும் நீ சொல்லுப்பா என்றெல்லாம் ரொம்ப அந்த ஆனந்தத்துல மிகுந்த அதான் அணிந்தோர் தன்மைன்னு சொல்றாரே அந்த பெருமான் தந்த ஆனந்தத்தில் அணிந்திருப்பதனால இப்படி எல்லாம் பாடுகிறார் செய்த பிழையறியேன் சேவடியே கைதொடுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் வையத்து இருந்து உரையுள் வேல்மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துரையில் மேய பிரான் செய்த பாருங்க முன்னால் பின்னால் இருக்கிறத படிப்போம் பையத்து இருந்து ஆமா உரையுள் வேல்மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பாத்தீங்களா என்னுடைய உரையுள்னா நெஞ்சில நெஞ்சில ஒரு வேலை பாய்ச்சி எனக்கு தடுத்தந்தானா என்ன எடுத்தான் தன்னை தந்தான் என்ன என் சிந்தனைக்கே கோத்தான் அந்த வேலை மடுத்து தொலைத்து அந்த சிந்தனையில வைத்தானா இல்ல என்னது என்னதை வைத்தான் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து வைத்தான் பெருந்துரையில் மேயபிரான் கோத்தான் என்னது என்னது ஞானம் ஞானம்ங்கிறத தந்தானா இல்ல ஞானம்ங்கிறது என் சிந்தனையில் தந்தான் அதனால எனக்கு இவ்வளவு தூரம் வந்தது அதான் வையத்து இருந்து உரையுள் வேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் என என் சிந்தனை வந்து ரொம்ப கடுமையா இருந்தது அதனால வேல் நாள் அப்படி ஒரு தாய் காய்க்கி அது ஒரு துவாரம் உண்டாக்கினான் அதுல கொண்டாந்து சிவானந்தத்தை அப்படியே கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் ஆமா சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துரையில் மேய பிரான் அதனால பாருங்க செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் அப்படி இருக்கிற பெருமானை என்ன செய்யணும் எனக்கு நீயே நினைச்சிட்டு இருக்கணும் நினைக்காம இருக்கனே நினைக்காம இருக்கனே செய்த பிழையறியேன் ஏன் இப்படி நம்ம அந்த மாதிரி ஆட்கொண்ட பெருமானை நினைக்காம இருக்கிறோம் என்று அது என்ன பிழை செய்தோம் தெரியல சேவடியே கைதொழுதே உயும் வகையின் உயிர்ப்பறியேன் அவனுடைய திருவடியை நின்று என்ன செய்யணும்னு கேட்டா உயும் வகையின் உயிர்ப்பு உயிர்ப்பு என்னன்னா சுவாசம் மூச்சு அப்ப என்ன அர்த்தம் மனதினால ஜெபம் பண்ணணும் எப்படி கேட்டா அந்த ஓம் போது மேல எழுதணும் சிவாய நமக சிவா மூச்சு வாங்கும் போது பிரணவத்தை எடுத்தும் விடும் போது அந்த மந்திரத்தை சொல்லி அப்படிப்பட்ட உயிர் பரியேன் செயலியே அப்ப அந்த உயிர்ப்புல அந்த மாதிரி எடுக்கும் போது அந்த பிரணவத்தை சொல்லும் அந்த பெருமந்திரத்தை சொல்லும் போது நான் சிறு புசுக்கன்னு காத்த விடக்கூடாது மெதுவா விடுது ஓம் சிவாய ஓம் சிவாய அது மாதிரி நூத்தி எட்டு முறை அப்படிலாம் செய்யும் ஆன்மா கரையறணும்னா அதெல்லாம் தான் பெரியவங்க ஞானியர்கள்லாம் செய்தது அந்த உயிர் பரியேன் உயிர்ப்புன்னா மூச்சு விடுதல் அந்த மூச்சை வாங்குதலும் விடுதலும் அந்த வாங்குகின்ற பொழுது பிரணவத்தையும் விடுகின்ற பொழுது திருவேந்திரத்தையும் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யலையே நம்ம விநாயகர் அவல்ல கூட நம்ம அம்மா அவையா இருப்பாங்க மூலா மூணு மூலாதாரத்தின் மூன்று கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்து இப்படி வரும்போது இங்க வந்து புருவ நடுவுல சிலதெல்லாம் நல்ல அந்த ஞானிகளுக்கு தோணுமா அமுத நிலையும் அதித்தனி இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சு அதனால அப்பு பக்கா எல்லாம் ஞானம் யோகம் அதெல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் யாரு நமக்கு கொஞ்சம் குருநாதனா இருந்து இப்படி செய்யணுப்பா இப்படி செய்யணுப்பான்னு சொல்லி செய்தா செய்யலாம் அவ்வையார் அது மாதிரி செஞ்சிருக்காங்க ஆகவே நம்ம தீட்சை கீட்சை இதெல்லாம் வந்து பெண்பாளர் ஆண்பாளர் ரெண்டு பேருக்கும் ஒத்தது நமக்கெல்லாம் மோட்சம்னா ஆடவனுக்கு தான் கிடையாது ஆமாமா பொது சிவசிவ எல்லா உயிருக்கும் பொது அங்கே இருக்கடிசியார் முத்தி பேரடையிலையா திலகவதியார் முத்தி திலகவதியார் ஒரு நாவுக்கரசரிய உருவாக்கி தந்தவல்லவா சின்ன பிள்ளையார் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அக்கா மட்டும் இல்லைன்னு சொன்னா போச்சு அதனாலதான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று யாருமே பாடியே அவர் தானே பாடினார் அப்படியே கல்லை போட்டு அப்படி விட்டோன்னே திருப்பாதிருப்பில் வருது அப்படி வருதுன்னு ஈந்திராடுமாய் எனக்கு எந்த யுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் இந்த மாதிரி உடன்பு அந்த உடன்பிறப்பு சொன்னது அவர்தான் அந்த நன்றி ஒன்று அவருக்கு போவே இன்னொரு பாட்டில் இருந்த எம்மையாரிலை யானும் உடையநிலை எம்மை யாரும் இது செய்ய வல்லரே ஒரு பாட்டு இருக்கு குறும்புகள எம் எனக்கு அக்கா அல்ல நான் ஒரு மனுஷனே இல்லாம இருந்திருப்பேன் எம்மை யாரும் இது செய்ய வல்லரே ஒரு அருமையான பாட்டு ஆனா தமக்கு யாரை மாற்று நான் நன்றி உணர்வோடு போட்டிருக்கேன் பெருமானார் இன்னமும் அப்படி ஒரு ஞானி எல்லாம் நமக்கு நாம் செய்த ஓரளவு புண்ணியமும் கூட இல்ல என்ன இந்த மாதிரிலாம் அறுபத்தி மூவரும் அதிலும் குறிப்பாக இந்த நால்வர் பெருமக்களும் ஞான சம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகள் சுந்தரமுருதா மணிவாசகர் இவங்கெல்லாம் கிடைச்சதெல்லாம் பெரிய புண்ணியம் ஏன்னா நம்ம செய்த தவிர்ப்பேன் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமேனப்பேன் என்று நினைச்சு பெருமிதத்தோடு சிவ என்ன பண்றது அதனால பாருங்க எங்க இந்த உயிர்ப்பு அந்த உயிர்ப்புன்னா அப்படி வந்து மூச்சை இழுக்கும் போதும் விடும்போதும் அந்த திருவைந்தெழுத்து சொல்லி செய்வது அதான் உயிர்ப்படி ஏன் என்றார் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான் இருள் சேரிவனையும் நீக்கணும் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் என வினை நீக்கம் பெற்றால்தான் உயிரானது பிறப்பை நீங்க முடியும் அப்போ இந்த பிறப்புங்கிறது எதனால் வர்றது வினையினால் நாம் செய்த வினையினால் தான் வருவது அதனால இது பின்னை பிறப்பருக்கும் பேராளன் தென்னன் தென்னன்னா ஏன்னா ஏன் தென்னன்கிறார் சொன்னா தென்னாருடைய சிவனையே போட்டு என்னாட்டுகிறார் சொன்ன தன்னை தன்னை அவர் தன்னாடுன்னா போச்சு மதிப்பு கம்மியாப்படும் பெருமான் தன்னை ஆட்கொண்ட இடம் தென்னாடு அப்படி அப்படி வரணும் திருப்பெருந்துரு அதனால ஆட்கொண்ட அதனால அதை அந்த இடத்தை வேற மறக்க முடியல அதனால தென்னாருடைய சிவனே போற்றி ஆனா என்ன மட்டுமானே ஆட்கொண்டாய் ஒரு சேர எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களே ஆட்கொண்டதுனால எந்நாட்டவருக்கும் இறைவா போட்டி என்றெல்லாம் சொல்லி பா என்னென்னமோ சொல்லுதார் நீங்களா திருவாசகத்துல இப்படி பின்னை தென்னன் பெருந்துறையின் மேய பெருங்கருணையாளன் வருந்துயரம் தீர்க்கும் மருந்து இந்த பெருந்துறையில் இருக்கின்ற எங்களுடைய கருணையாளனாக இருக்கிற பெருமான் வருந்துயரம் இந்த வரும் துயரம் என்று சொல்லும் போது லேசா சொல்லும் போது நமக்கு மேல் மேல் வருகின்ற துன்பத்தை நீக்குவான்னு ஒரு பொருள் ஆகாமியம் சொல்லலாம் ஏன் இனிமேல் வர்றது அதனால சஞ்சிதம் ஆமா நம்முடைய முன்னை வெளியினுடைய தொகுதி அது சஞ்சிதம் அப்புறம் பிராரத்துவம் எடுத்து எடுத்துட்டு வந்தது அப்புறம் ஆகாமியம் எடுத்துட்டு வரும்போதே மேற்கொண்டு மூட்டை கட்டுறது அதனால இந்த மாதிரி எடுத்துட்டு வர இந்த எடுத்துட்டு வந்த வினையில மணியும் அதை அனுபவிச்சுதான் தெரியணும் அதோட அந்த அனுபவிச்சு தெரியும் போது நம்ம பெருமானுடைய திருவள்ளுவர் இருந்தா ஆகாமியும் வராது இல்லைன்னா நம்ம இதுல திரு நல்ல நூலுங்க இல்ல இல்ல இதுலயா அந்த குரல் வெண்பாவா செஞ்சார பதினாலு பாத்திரத்துல எது குரல் வெண்பா திருவற்பை ஏன்ற வினை உடலோடு ஏகம் இடையேறும் எனிதோன்றில் அருளே சுடும் பா ஐயா ஞானியர்களுக்கு எப்படி இந்த வினை போகும்னாரு அவங்க அந்த அந்த பிரிவில வந்து அவங்க அனுபவிச்சு தீர்த்துருவாங்க ஆகாமியும் வராதுன்னு ஏன்னாரு அவங்க சிந்தனையில பெருமானுடைய திருவுருளையே சிந்தனை பண்ணதுனால அந்த அந்த அதான் ஏன்ற வினை எடுத்துக்கொண்டு வந்த பிராரத்தம் அவங்க உடம்போட அனுப்பிச்சிடுவாங்க இடையேறும் வினை தோன்றில் ஆகாமி வந்ததனால் அருளே சுடும் ஏன் அவங்க மனசுல பெருமான் இருக்கிறதுனால சுட்டு விடுமா அப்போ ஏற்கனவே வந்து சஞ்சீதம் போயிட்டு இப்ப வந்து பிராரத்தை அனுபவிச்சிட்டு இருக்க மேற்கொண்டு வினையோ இல்ல எனவே அருமையா பொய் ஆமா பெருமான் பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி விஞ்ஞானமாகி மடிகின்ற மெச்சுடரே சிவரான சிவரானம் அல்லவா பொய்யா எனவெல்லாம் போயகைய அந்தருளி விஞ்ஞானமாகி மனிதர்கின்ற மைத்துடன் இதெல்லாம் சொன்னார் சிவ சிவ இதெல்லாம் நம்ம நினையும்படியாக நல்ல அருமையா இங்க சொல்லி வருந்துயரம் என்று சொன்னால் ஆகாமியம் அது ஆகாமியத்துக்கு என்ன அருமையான தமிழ் வருந்துயரம் ஆமா ஏறும் வினை அல்லவா இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் திருவள்ளு பயில இருந்து அங்கெல்லாம் இந்த ஆகாமியம்னு சொல் சொல்லலன்னு இல்ல அந்த பின்னால வந்தவங்க தான் எல்லாம் அதுக்கெல்லாம் வர சொல் போட்டாங்களே தவிர அல்ல இல்ல இல்ல இப்ப எப்படி ஆங்கிலத்தை கலந்துக்கிறோமோ அது மாதிரி வடமொழி கலந்து அது மாதிரி எனவே ஆனா அதெல்லாம் தான் மாற்றி நம்முடைய சவிதான உறுப்பு கடகத்துல அந்த இவர் பேர் என்ன தெரியுமா அவர் வந்து சுயான போத்துக்கெல்லாம் விளக்கழிஞ்சிருக்காரு இவ்வளவுதான் இருப்பார் உள்ளம் பெரிய மறந்துட்டேன் பாருங்க அவருடைய உரையா இருந்தா பூரா தமிழா இருக்கும் நல்ல தனித்தமிழ் முருகா முருகா சரி எனவே வருந்துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்க அனைத்துலகம் ஈந்த மறையோனும் மாலும் மால் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துறையில் மேய பெருமான் பிரியாது இருந்துரையும் என்னஞ்சத்து என்று ஏப்பா அரை அறிவு அறையோ அறிவார்க்கு அல்ல அறிவார்க்கு யாரே பெருமானை அறிந்தவர்களுக்கெல்லாம் அறையோ என்னென்ன எப்பொழுதும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பெரியவங்க ஞானிகள் அவங்களுக்கு ஒன்னும் சொல்ல அறையோம் சொல்ல மாட்டோம் அனைத்துலகம் இந்த மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் இந்த உலகங்களையெல்லாம் ஒருத்தர் படைக்கிறவர் இன்னொருத்தர் காக்கிறவர் அவர்களுக்கெல்லாம் கூட அந்த மனதில மனத்தை அவன் மனதில் இடம்பெற்றிருக்க முடியாத நம்முடைய பெருமான் பெருமான் ஐந்தூர்ல இருக்கிறான் பெருந்துரையான் பெருந்துறையுள் மேய பெருமான் திருப்பெருந்துறையில இருக்கின்ற பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்து என்று அந்த பெருமான் தான் ஆட்கொண்ட பொழுதிலிருந்து இன்றைக்கும் என்றைக்கும் என் நெஞ்ச விட்டு நீங்காமல் இருக்கிறான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் ஒரே வார்த்தை முடிச்சுக்கலாம் அவர் வார்த்தையிலே முடிச்சுக்கலாம் எனவே இது என்ன கருத்துனர் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்பது கருத்து அப்படி எழுதணும் திருவாசகத்துக்கு திருவாசகமே உரையாடு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காவான் என்பது என்பது கருத்து சிவ சிவ பாருங்க பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்து என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து ஏப்பா பெருமான் எனக்கு அந்த மாதிரி ஆட்கொண்ட மீனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னாரு இவையெல்லாம் கிடைத்ததான் இது பித்து என்னை ஏற்றும் பித்து ஏற்றும் என்ன பித்து அருட்பித்து ஒன்றிலேயே அதிகமா பற்று வச்சு அதுக்கு என்னன்னு பேரு பித்துன்னு பேரு அவ்வளவுதான் காப்பியே குடிக்கிறான்னு வச்சுக்கோங்க காப்பி பித்துமாங்க இல்லையா இந்த சில பேர் காப்பி கொடுக்கும்போது எதே கொடுத்தோம் சரி அது என்ன சொல்ல தம்பி தண்ணி தான் நாங்க குடிச்சுக்கிட்டோம் இருபத்தி நாலு மணி நேரம் இப்ப எனக்கெல்லாம் பண்ணணும் அந்த காலையில ஒரு தடவை சாப்பிட்ட பிறகு அப்புறம் சாப்பிட கூடாது அது ராத்திரில சாப்பிட்டுட்டோம் துஞ்சியாவது இருப்பதுதான் தூக்கம் வராது அதனால யோகத்தில் இருக்க வேண்டியதான் அதனால உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கெடியல் உருவெடுத்திட்டு அது அது வந்தா சார் அது பாருங்க சிலருக்கு அப்படி இல்ல காஃபி தண்ணி மாதிரி ராத்திரி பத்து மணிக்கு கூட பன்னெண்டு மணிக்கு கூட சாப்பிட்டுட்டு உடனே புறக்க விடுவாங்க அது பழக்கம் அல்லவா அது மாதிரி இங்க என்ன அமைந்திருக்கிறதுனா பித்து என்ன ஏற்றும் என்ன பித்தினர் அவனையே நினையும்படியான பெருமானையே நினைந்து நினைந்து நினைந்திருக்கும்படியான நினைப்பு தருமா பித்து என்ன ஏற்றும் அதனால எனக்கு என்ன கிடைக்கும் பிறப்பருக்கும் நிச்சயம் ஏன் இனிமே பிறப்பு வராது பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க என்றாரே அது பேச்சரிதாம் இனிமே பேச மாட்டோம் சும்மாயிரு சொல்லறை என்றலுமே அம்மா பொருள் ஒன்று ஆமா அதனால சும்மா இருப்பது பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் மத்தம்னா கழிப்பு என்ன கழிப்பினர் நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நடலை நரகத்திடற்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இந்த பாட்டு படிச்சா டைபாய்டு அடிச்சு நாலு மாசம் கஞ்சி குடிச்சவங்க கூட இது படிச்சான்னா <laughs> பாட்டு அப்படி நாம் யாருக்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் ஏற்படும் இதுதான் அந்த கழிப்பு அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியினால இந்த கழிப்பினால இந்த போட இந்த பல்லவன் என்ன மூக்கம் என்ன என் சுவாமி பல்லவன் அழைக்கிறாங்க தங்களை அப்படின்னு பல்லவன் என்னப்பா சம்பந்தம் நாம் யாருக்கும் இந்த பல்லவன் அல்ல மூக்கவன் ஆக்கவன் எவனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யாருக்கும் குடியல்லவன் சாமி பேசுறது அரசன் நாளைக்கு இதேன்னு சதக்கு சதக்குன்னு வெட்டி விடுவானார் நம நெஞ்சோம் ஊர் அப்படின்னா ஓட்டம் அப்படின்னு ஏதேன்னு வந்தான்னு வச்சுங்க தப்பி பேர் ஓய் ஊர் அப்படின்னு நம நெஞ்சோம் என்றெல்லாம் சொல்றாரு அதான் அந்த கழிப்பு அந்த மத்தம்னா கழிப்பு மத்தமேயாக்கும் அந்த மகிழ்ச்சி கழிப்பாக இதெல்லாம் சொல்ல முடியுமா பந்து என் மனத்தை அத்தன் யாரியா பெருமான் என் மனதுல திரும்ப அத்தன் பெருமான் இருக்கிறான் அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு எனக்கு என்னை தன்னுடைய அறிவனாக ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து மருந்து அவன் என்ன அது அப்படியே அவன் எனக்கு மருந்தா இருப்பான என்ன மருந்து பிறவி பிணிக்கோர் மருந்து அதனால பிணினா மற்ற பிணிக்க மருந்துன்னு சொன்னா வந்து இப்ப எல்லாம் அங்க இருக்க டாக்டரே கொடுத்துருவாங்க அவர் தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தீரா நோய் எந்த மருத்துவராலும் தீர்க்க முடியாத அந்த நியமை வந்தது